திருச்சிற்றம்பலம் குலாப்பத்து உலவுதல் சாதாரண மானுடர் செய்வது உலாவுதல் பெரிய மனிதர்கள் செய்வது குலவுதல் சாதாரண மகிழ்ச்சி பற்றி குலாவுதல் பேரின்ப மகிழ்ச்சி பற்றி எனவே அந்த பேரின்பத்தை பற்றிய பத்து பாடல்கள் என்பதினாலே குலாப்பத்து என்கிற பெயரை சான்றோர்கள் இப்பகுதிக்கு வழங்கியிருக்கிறார்கள் அனுபவம் இடையீடுபடாமை என்கின்ற உள்குறிப்பையும் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இடையீடு என்றால் தடை என்று பொருள்படும் முதல் பாடலிலே ஓடும் கவந்தியமே உறவு என்றிட்டு உள் கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலே எனத் தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிட குனித்து அடியேன் ஆடும் குலாத்தில்லை ஆண்டானைக் கொண்டன்றே என்ன அற்புதமாக பேசுகிறார் சிவன் கடல் அடைதற்குரிய செம்பொருள் என தெளிவு பிறந்தவின் பேரின்ப கூத்த நாடும் தில்லை என் உள்ளேதான் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என் கூடும் உயிரும் நிறைந்து தெவிட்ட அந்த பேரின்பத்தை உணர்ந்தேன் குலவு தில்லை புறத்தே உள்ளது குலாவு தில்லை அகத்தே உள்ளது பற்றுகளை விடாத எம் போன்றவர்க்கு தில்லை வெளியே இவ்வுலகத்தில் இருக்கிறது என்று எண்ணுகின்றோம் பற்றுவிட்டவர்க்கோ அது அகத்தே உள்ளே வழங்குகிறது அதுவே குலாவு தில்லை இன்னும் சற்று நுட்பமாக நோக்கினான் ஓடு கோவணம் என்றது புறப்பொருள்களை அன்று ஓடு என்பது தம் உடலையும் கோவணம் என்பது மறை எனும் தம் பாடலையே குறிப்பிட்டார் மணிவாசகர் இறை உணர்வு மறைத்து ஓதப்பெறும் தமிழ் வேதமே திருவாசகம் என்று நாம் நுட்பமாக உணர்தல் வேண்டும் ஓடும் கவந்தியுமே உறவு என்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிந்து வந்து கூடும் உயிரும் குனித்து அடியே ஆடும் புலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே துடியேறிடுகையிடை தூய் மொழியார் தோல் நசையான் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடினும் முடியேல் பிறவேல் எனைத்தன தாழ் முயங்குவித்தேன் அடியேன் குலத்தில் ஆண்டானை கொண்டன்றே என்பு உள்வுருக்கி இருவினையை இடழித்து துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்பு உள்ளவற்றை முழுதழிய உள்புகுந்த அன்பின் புலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே குறியும் நெறியும் குணமும் இலா குழாங்கள் தம்மை பிரியும் மனத்தார் பிரிவறிய பெற்றியனை செரியும் கருத்தில் உறுத்து அமுதாம் சிவபதத்தை அறியும் குலாத்தில் நெய்யாண்டானை கொண்டன்றே பேரும் குணமும் பிணிப்பு ஊறும் இப்பிறவிதல்லை தூரும் பரிசு துரி சருத்து தொண்டர் இல்லாம் சேரும் வகையால் சிவன் கருணைத்தேன் பருகி ஆ குலாத்தில்லையாண்டானே குண்டன்றே கொம்பில்லரும் பாய் குவிமலனாய் காயாகி வம்பு பழுத்து உடலம் ஆண்டு இங்கன் நாமே நம்பும் என் சிந்தை நணுகும் நம் நான் அணுகும் அம்பம் புலத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே மதிக்கும் திரல் உடைய வல்லரக்கன் தோல் மதிக்கும் பூலா தில்லை ஆண்டானை கொண்டன்றே இடக்கும் கரு முருட்டு எனப்பில் கானகத்தே நடக்கும் திருவழி என் தலைமேல் நட்டமையார் கடக்கும் திரல்லைவர் கண்டகம் தம்பல்ல தில்லை ஆண்டானை கொண்டன்றே பாட்சை விழாவி பயன்கிளியாய் கிடப்பேற்கு கீழ் செய்தவர்த்தார் கிளியீடு நேர்பட்டு தாழ் செய்ய தாமரை செய்வனுக்கு மனத்தில்லை ஆண்டானை கொண்டன்று கும்மை வரிமுறை கும்பனையாள் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயல் இத்தனையும் ஏங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே